திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவிடை கழி திருச்சிற்றம்பலம் மாலுலாமனம் தந்தென் கையில் சங்கம் பௌவினான் மலை மகள் மதலை மேலுலாம் தேவர் குல முழுதாளு குமரவேல்வள்ளி தன்மணாளன் சேலுலாங்கழனி திருவிடை கழியில் திருக்குறானிழற்கீழ் நின்ற வேலுலாம் தடகை வேந்தனன் சேந்தன் என்னும் என் மெல்லியல் இவளே இவளை வாரிளமென் கொங்கை பேர் பொங்க எழில் கவர்ந்தான் இளங்களை கவளமா கரிமேல் கவரிஷோல் கூடை கீழ் கனக குன்றன வரும் கள்வன் திவள மாளிகை சூழ் திருவிடை கழியில் திருக்குறானிழற் கீழ் நின்ற குவளை மாமலர் கண் நங்கையானை கூழக நல்லழக நங்கோவே கோவினை பவள குழமண கோல குழாங்கள் சூழ்கோழிவல் கொடியோன் காவல்லர்ச்சேனை என்ன காப்பவன் என் பொன்னை மேகலை கவர்வானே தேவீனர் தலைவன் திருவிடை கழியில் திருக்குறானிழற்கீழ் நின்ற தூவினர் பீலீர் மாமையில் மாமையில்லூரு சுப்பிரமணியன் தானே தானமற்பொருது தானவர் சேனை மடியச்சோர் மார்பினை தடிந்தோன் மானமர்த்தடக்கை வள்ளல் தன் பிள்ளை மறை நிறை சட்டரம் வளர தேனமர் பொழில் சோழ் திருவிடை கழியில் திருக்குறானிழற்கீழ் நின்ற கோனமர் கூத்தன் குலவிளங்களிரன் கொடிக்கிடர் பயபதும் குணமே குணமணி குருளை கொவ்வை வாய் மடந்தை படோமிடர் குறி கொளாதழகோ மணமணி மறையோர் வானவர் வையம் உய்யமற்றடியனின் வாழ தினமணி மாட திருவிடை கழியில் திருக்குறானீழற்கீழ் நின்ற கனமணி பொரு நீர் கங்கை தன் சிறுவன் கணபதி பின்னிளங்கிளையே கிளையிளஞ்சேய கிரீதனை கீண்ட ஆண்ட கை கேடில் வேர் செல்வன் வளையிளம் பிறை செஞ்சடையரன் மதலை கார் நிறமால் திருமருகன் திளை இளம் பொழில் சோழ் திருவிடை கழியில் திருக்குறானீழர் கீழ் நின்ற முளை இளங்களீரன் மெய் குழற் சிறுமி கருளும் கொல்முருகவிழ் பரிந்தே பரிந்த செஞ்சுடரோ பருதியோ மின்னோ பவளத்தின் குழவியோ பசும் பொன் சொரிந்த சிந்துரமோ தூமணி திரளோ சுந்தரத்தரசிது என்ன தெரிந்தவை வாழ் திருவிடை கழியில் திருக்குறானீழற்கே நின்ற வருந்தவெஞ்சிலை கை மைதனை அஞ்சொல் மையல் கொண்டையரும் வகையே வகை மிகும் மசூரர் மாளவந்துழிஞை வானமர் விளைத்த தாளாளன் புகை மிகும் மணலிர் பரம்பொடி படுத்த பொன்மலை வில்லி தன் புதல்வன் திகை மிகு கீர்த்தி திருவிடை கழியில் திருக்குறானீழற்கு நின்ற தொகை மிகு நாம தவன் திருவடிக்கென் துடியிடை மடல் தொடங்கினளே தொடங்கினள் முடி தொங்கல் புறகிதழாகிலும் அருளான் இடம் கொள குரத்தி திறத்திலும் இறைவன் மரத்தொழில் வார்த்தையும் உடையன் திடங்கொள்வை திகர்வாழ் திருவிடை கழியில் திருக்குறானீழற்கீழ் நின்ற மடங்கலை மலரோ பன்னிரு நயன தருமுகத்தமுதினை மருண்டே மருண்டுரை கோயில் மல்குனன் குன்ற பொழில் வளர் மகிழ்த்திருப்பிடபூர் விருண்டமான் விழியார் கருள் செய்யாவிடுமே விடலையேயவர்க்கும் அன்பர் திருண்டவை திகர் வாழ் திருவிடை கழியில் திருக்குறானீழர் கிணின்ற குருண்ட பூங்குஞ்சி பிறைச்சடை முடிமோ கண்ணுடை கோமள குழுந்தே கொழுந்திரள்வாயார் தாய் மொழியாக தூய் தூய்மொழியமரர் கோமகனை செழுந்திரள் சோதி செப்புரை சேந்தன் வாய்த்த சொல்லிவை சுபாமியையே செழுந்தடம் பொழில் சூழ் திருவிடை கழியில் திருக்குறானீழர் நின்ற இழுங்கதிருளியே துவார் கேட்பார் இடர் கெடும் மாலுலாமனமே சுவாமி காமேஸ்வரர் அம்பாள் காமேஸ்வரி திருச்சிற்றம்பலம்